صلى الله عليه أشرا رواه الترمذي صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم முழு உலகத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கு சுபஹான ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அலமதுல்லா சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தமிழ் தாபியங்கள் சுகதாக்கள் சாலிஹீங்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கையாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்மினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும் புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுக்கு சுபகான எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை வாழ்க்கையில் முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுமகான தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் நூற்றுக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தப்புவாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன் இத்தப்புல்லாக ஐக்குமாகும் கண்ணியமிக்க வளமாக்களே கனவான்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலுகு அம்மனவாலுகு ஒரு கண்ணியமான ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு வரக்கத்தான் ஒரு மாதம் ரபியோனில் அவனுடைய மாதத்துல காலடி எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுக்கு சுமகான நம் அனைவர்களுக்கும் வழங்கி இருக்கிறான் இல்லா சும் இல்லா அல்லாஹுக்கு சுபகான எப்படி கண்ணுடைய இமைகள் கண்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் தீங்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி கண்ணுடைய இமைகள் எப்படி கண்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறதோ அதே போல் அல்லாஹாக்கு சுபகான முழு உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் கண் இமைகள் கண்மணிகளை பாதுகாக்கிறத போல காலத்துக்கு காலம் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் ஒவ்வொரு மனிதர்களுடைய நேர்வழிக்காக வேண்டி அல்லாஹுக்கு சுபகான அவன் வழி தவறி பேசிடக் கூடாது என்பதாக அல்லாஹு தாலா கண்மணிகளை இமைகள் பாதுகாக்கிறத போல அல்லாஹு தாலா பாதுகாத்து கொண்டிருக்கிறார் கண்ணியமிக்க அல்லாஹுவி யார்களே அருமையானவர்களே இந்த உலகத்துல வாழ்ந்த ஒவ்வொரு சமுதாயமும் எங்களுக்கு முன்னால வாழ்ந்த ஒவ்வொரு சமுதாயத்தை நாங்க கொஞ்சம் எடுத்து பார்த்தா ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அல்லாஹுக்கு சுபகான நபிமார்களை ரசூல்மார்களை அவளுடைய உம்மத்தாரின் பக்கம் கூட்டத்தின் பக்கம் அல்லாஹு தால அனுப்பி வச்சான் ஆனா அந்த உம்மத்தார்கள் கூட்டத்து மக்கள் ஒவ்வொரு நபிமார்களோடையும் நேரடியாக தொடர்பு வைத்த மக்களாக துணியால வாழ்ந்தார் அவர்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனையா ஏதாவது துன்பமா வாழ்க்கையில ஏதாவது இஸ்லாம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருக்குதா வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நேரடியாக அனுப்பப்பட்ட அந்த நபிமார்கள் ரசூல்மார்களை கொண்டு நேரடியாக அதுக்குரிய தீர்வுகளை வாழ்க்கையில கண்டார் கண்ணியமிக்க அல்லாஹவி யார்களே அந்த வகையில இந்த உம்மத்துக்கும் அல்லாஹுக்கு சுபகான மிகவும் சிறந்த ஒரு நபி ஒரு கண்ணியமான ஒரு நபி குரான்லேயும் அல்லாஹு தாலா ரொம்ப தெளிவாக பேசுகிறான் முழு உலகத்துக்கும் ரஹ்மத்தாக பெரிய ஒரு பரக்கத்தாக பிரகாசமாக வந்துதித்த ஒரு நபிதான் எங்களுடைய அருமை தூதர் முகமது ரசூலுல்லாஹி அலி வசல்லம் அவர்களை இந்த உம்மத்தின் பக்கம் அல்லாஹு தாலா அனுப்பி வைச்சார் ஆனா ஒரு சின்ன ஒரு கவலை பெரிய ஒரு கவலை அதிகமான நல்லடியார்களோட உள்ளத்துல இது பெரிய ஒரு கவலையாக இருக்கும் பெரிய ஒரு கவலை தான் இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹுக்கால ஒரு சிறந்த நபிய உலகத்திலே ஆக சிறந்த நபிய இந்த உம்மத்துக்கு அல்லாஹுக்கால அனுப்பி வைத்திருந்தாலும் கண்ணியமிக்கு அல்லாஹுவி நல்லடியார்களே அந்த ரசூலோட அந்த ஹபீபோட நேரடியான ஒரு தொடர்பு வைக்கிற பாக்கியத்தை அல்லாஹுக்காலா சஹாபாக்களோட இந்த உமத்துக்கு முடிச்சுதான் தாபியங்களுடைய காலம் தொடக்கம் இதுவரை காலமும் எந்த மனிதனுக்கும் அந்த ஹபீபோட ரசூலுல்லாவோட நேரடி தொடர்பு வைக்கிற பாக்கியத்தை அல்லாஹு தாலா தந்தது கிடையாது கண்ணியமிக்கு அல்லாஹவி நல்லது யார்களே இந்த ரசூல் யார் இது வெறுமனே உலகத்துக்கு மாத்திரம் கடைசி நபி அல்ல குரான் செல்லுது எல்லா நபிமார்களுக்கும் கடைசி முத்திரதான் தான் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலை வசல்லமோ குரான் வலாக்கி கடைசி முத்திர இதுக்கு பின்னால நபிமார் கிடையாது அந்த இறுதி தூதருடைய உம்மத் இறுதி நாங்க ஆனா பெரிய என்ன உள்ளத்துல அந்த தூதரை நேரடியாக தொடர்பு கொள்ற பாக்கியம் எங்களுக்கு கிடையாது கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடியார்களே அருமையானவர்களே ஆனால் நேரடியாக ஒரு மனிதனுக்கு அந்த ரசூலோட அந்த நபியோட அந்த ஹபீபோட நேரடியான ஒரு தொடர்பு இல்லாவிட்டாலும் நேரடியாக தொடர்பு வைத்தத போல ஒரு சிறந்த ஒரு அமல அல்லாஹு தால இந்த உம்மத்துக்கு படிச்சு தந்திருக்கிறான் இந்த அமலுக்கு இதே மாபெரும் அமல் ஒரு மனிதன் நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களோட நேரடியாக தொடர்பு வைத்ததற்கு நிகரான ஒரு அமல் கண்ணியமிக்கு அல்லாஹுவி நல்லடியார்களே சகாபாக்களை கொஞ்சம் எடுத்து பாருங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு கஷ்ட நஷ்டம் வந்தாலும் இந்த அமல் அவங்க வாழ்க்கையில விட்டது கிடையாது அதுதான் சலவாத் என்று சொல்லக்கூடிய அமல் கண்ணியமிக்கு அல்லாஹுவி நல்லடியார்களே அருமையானவர்களே சகாபாக்களுடைய வாழ்க்கையில வராத பிரச்சனையா எவ்வளவு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தாங்க எவ்வளவு சோதனைகளை வாழ்க்கையில சந்திச்ச மக்கள் அவங்களுக்கு ஒரு தற்காலிக ஒரு பிரிவு நபிசல்லா வலிவசல்லம் அவங்களோட ஏற்பட்டுட்டு வைங்க அப்படி இல்ல ஒரு நிரந்தர பிரிவு ஏற்பட்டாலும் ஒரு தற்காலிக ரெண்டு நாள் மூணு நாள் சஹாபாக்களை பத்தி ஹதீஸ்ல சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க ரெண்டு நாள் நபிசல்லாஹு அலைவ செல்லம் அவர்களை அவங்க வாழ்க்கையில காணாட்டி மூணாவது நாள் பதறி அடிச்சு கொண்டு வருவாங்க யார சூழல் அவங்களை பார்த்திருப்போம் மட்டும் வந்தன் யார சூழல்லா ஏன்னா ரெண்டு நாள் அவங்களை பார்க்கல கண்ணியமிக்கு அல்லாஹவி நல்லடியார்களே இந்த காலத்துல வாப்பமோட அப்படியா நிறக்கம் இல்லை மாச கணக்கு வராமல் இல்ல புள்ளு வருஷ கணக்கு வராம இருக்கிறாங்களா இல்லையா புள்ளில் மாப்பம்மோட அப்படி இறக்கம் இல்ல ஆனா சஹாபாக்கள் நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் மீது இந்த அளவுக்கு மஹப்பத் இறக்கம் வச்சா சில சஹாபாக்கள் கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது சில சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா நபிசல்லாம் அலைவசல்லம் அவங்க வீட்டுல இருப்பாங்க இவங்க வருவாங்க வந்து நபிசல்லா அலைவசல்லம் அவங்களை பார்ப்பாங்க வைத்துடுவாங்க ஒன்றும் பேசுறல்ல சலாம் சரி இல்ல வெளியில இருந்து பார்ப்பாங்க வைத்துடுவாங்க திரும்பி கொஞ்ச நேரத்தில் அதே சஹாபி வருவார் வெளியே பாப்பாக வைத்துடுவான் மாறுவாங்க பாப்பாக வைத்துடுவான் அந்த சஹாபிய கூப்பிட்டாங்க நபி சொல்லா வலைவ சொல்லுவோம் என்னப்பா வாரீங்க கொஞ்ச நேரம் பாக்குறீங்க போறீங்க என்ன செய்தி கண்ணியத்துக்குரிய அல்லாஹவி நல்லது யாருங்களே யார சூழல்லா நான் கொஞ்ச நேரம் உங்களை பார்த்து வீட்டுக்கு போனேனே அந்த கொஞ்ச நேரம் கூட எனக்கு ஈக்கியல யார சூழல்லா சும்மா உங்களோட முகத்தை பார்த்துட்டு போறதுக்கு வந்தேன் யார சூழல்லா இவ்வளவு மஹப்பத் வச்சாங்க நபி சொல்லா வலைய சொல்லுவோம் கண்ணியமிக்கு அல்லாஹுவி நல்லடியார்களே சில சில சஹாபாக்களுக்கு நபிசல்லாஹு அலைவசல்லமோங்க வாயால் அவனுடைய பிரிவு அறிவிச்சான் முஹாதிபுனு ஜபல் ரதி அல்லாஹ் அவன் உலமாக்களுடைய தலைவர் கியாமத்துடைய நாள் இன்ஷா அல்லா முஹாதிபுனு ஜபல் ரதி அல்லா இவங்களை யமன்ல ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு பொறுப்பை கையில கொடுத்து யமனுக்கு அனுப்புறான் இந்த நேரத்துல முஹாதிபுனு ஜபல் ரதி எல்லாம் அவங்க போறாங்க போகக்கூடிய நேரம் நபிசல்லாஹ் அலைவசல்லமா கூப்பிடுறான் கூப்பிட்டு சொன்னாங்க யா முஹாத் ரதி அசா அல்லா தல்கானி பாத ஹாதா சொல்லி அனுப்பினாங்க முஹாத் ரதி அல்லாஹன் நீங்க இந்த பொறுப்பை செஞ்சுட்டு வெற்றிகரமாக திரும்பி வரக்கூடிய சந்தர்ப்பத்துல சில நேரத்துல நான் உலகத்துடைய வாழ்க்கையை முடிச்சு பண்ணுவார் நான் மேல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு கொண்டிருக்க மாட்டேன் உலகத்துக்கு மேலால் அழிக்க மாட்டேன் அவங்க சொன்ன கருத்து எப்படி லால்லக்கான் தமுர்ற மஸ்ஜிதி கபரி நீங்க இந்த மஸ்ஜிதில் என்னுடைய கபரதான் பாப்பீங்க மகாத் என்பதாக நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவங்க சொல்லி அனுப்பினார் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே இது சஹாபாக்களுடைய விஷயத்துல கூட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் பேச எடுத்த விடயம் என்னென்றா ஒரு தற்காலிகமான பிரிவு நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களோட வந்தாலும் நிரந்தர பிரிவு அவர்களுடைய வாழ்க்கையில சகாபாக்களுக்கு ஏற்பட்டாலும் கண்ணியமிக்கு அல்லாஹுவின் நல்லடியார்களே அவங்களுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய கவலைகளுக்கு ஒரு பெரிய மருந்தாக ஆறுதலாக கொடுக்கப்பட்ட ஒரு அமல் தான் சலவாத் என்ற அமல் ஆனா கவலை கண்ணியமிக்கவர்களே இந்த காலத்துல செலவாத் என்றது ஒரு சடங்குக்கு பாவிக்கப்படுது ஒரு கூட்டம் நினைக்கிறாங்க ஒரு கூட்டம் தான் செலவாத்தோடும் இவங்களுக்கு இவங்க எல்லாம் செலவாத்துக்கு நியமிக்கப்பட்டவங்க நாங்க எல்லாம் வாழ்க்கையில செலவாத்தோட தேவல் என்று பெரிய ஒரு கூட்டம் சிந்திக்கிறாங்க கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடியார்களே இஸ்லாத்துடைய கண்ணோட்டத்தில் இது பில முஸ்லிமாக பிறந்த ஒவ்வொரு மனிதனும் மவுத்து வரைக்கும் சலவாத் என்ற மந்திர வார்த்தை வாயில உச்சரிக்கப்படும் ஏனென்ற ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹுக்கு ஆலா வாழ்க்கையில் ஒரு லிமிட்டை வச்சுகிறார் லிமிட் ஒன்று அமல்கள் எடுத்து பாருங்க முக்கியமான அமல் வாழ்க்கையில தொழுகை எடுங்க எவ்வளவு முக்கியமான அமல் ஒரு நேரத்துல பரலான தொழுக கடமையான தொழுக ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் அல்லாவ ஐபாதத்தையோட தொழணும் அஞ்சு வக்து தான் தொழணும் ஒத்தர் அல்லாவோட இருக்கிற மஹபத்துல ஆறு வக்து தொழுகிறாரு கடமை என்று சொல்லி இதை ஏற்றுக்கொள்ளப்படாது இந்த இடத்துல ஏன் அஞ்சு வக்து லிமிட் பண்ணப்பட்டிருக்குது அவ்வளவுதான் பரவு சுண்ணத்தான அமல்கள் வேற கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாவுக்காக வேண்டி பிடிக்கக்கூடிய நோம்பு வருஷத்துல ஒரு தடவை தான் ரெண்டு தடவை அல்ல ஒரே ஒரு தடவை ஹஜ்ஜு யாருக்கு கடமை வசதி ஈந்தா ஆயுள்ள ஒரே ஒரு தடவை செஞ்சா போதும் முடிஞ்சு ஹஜ்ஜு கண்ணியமிக்கு அல்லாஹுவி நல்லடியார்களே இப்படி ஒவ்வொரு அமல்களுங்க ஜக்காத் எடுத்துவாரு ஜக்காத்துடைய விஷயத்துல ஏதாவது லிமிட் இல்லாம ஈக்குதா ஒரு வருஷம் பூர்த்தி ஆகிட்டா அவனுக்கு ஜக்காத் கொடுக்கறது கடமையாகும் அவ்வளவுதான் கண்ணியமிக்க அல்லாஹுவி நல்லடியார்களே ஆனா இஸ்லாத்துல அன்லிமிட் அமல்கள் ஈக்குது எல்லை இல்லாத சில அமல்கள் இந்த அமல்களுக்கு அளவு இல்ல இந்த நாள்ல குறிப்பிட்டு இவ்வளவுதான் செய்யணும் என்று இல்ல அதுல முதலாவது குரான் இதுக்கு அளவு கிடையாது ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் குரான் என்று இல்லை லிமிட் இல்லாம செய்யலும் அத போல பல பெரிய அமல்கள்ல மிக முக்கியமான ஒரு அமல் தான் சலவாத் என்று சொல்லக்கூடிய அமல் வாழ்க்கையில நாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சலவாத்தை கூட்டுறோமோ அவ்வளவு அவ்வளவு வாழ்க்கை விருத்தியாகும் அதுதான் ஒரு சஹாபி உபயமனு காபரதி எல்லாம் அவங்க இவங்க வந்து கேட்கிறாங்க யார சூழல்லா யார சூழல் இந்த ஹதீச தெளிவாக கேளு வந்து கேக்குறாங்க யார சூழல்லாம் என்னுடைய இரவு பகுதி இரவு நேரம் நேகுது இந்த இரவு நேரத்துல நான் உங்களுக்காக வேண்டி எவ்வளவு நேரம் தோதணும் யார சூழல்லாம் சொன்னாங்க உங்களுக்கு எவ்வளவு நாட்டுறீங்களோ அவ்வளவு ஒதுக்கும் இவங்க சொன்னாங்க உடனே எடுத்தோடனே யார சூழல்லா நான் செலவாத்துக்கெண்டு ரூப உள்ளையில் நாலுல ஒன்று ஒதுக்க போறேன் யார சூழல்லா அவங்களுடைய இரவை நாளாக பிரிச்சு ஒன்றை நான் ஒதுக்க போறேன் செலவாத்துக்கென்றே ஒதுக்க போறேன் இந்த நேரத்துல நபிசல்லாஹு வலைவசல்லம் அவங்க சொன்னாங்க சொன்னாங்க நீங்க விருப்பம் என்ன செய்யுங்க ஆனா அதிகப்படுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இப்ப இந்த நேரத்துல அந்த சஹாபி செல்றாங்க யார சூழல்லா அப்படி என்ன நிஸ்புல்ல இல்ல யார சூழல்லா சொன்னாங்க இப்ப நாலுல ஒன்று தானே இப்ப சொன்னாங்க நாலுல ரெண்டு நான் அறவாசி இரவுல அறவாசிய செலவாசிக்கே ஒதுக்குறேன் யார சூழல்லா இந்த நேரத்துல சொன்னாங்க மாசியத்தை உங்களுக்கு விருப்பம் என்றா செய்யுங்க அப்படின்னா நீங்க செய்யுங்க ஆனா பையன் ஜித்தப்போ கயிறு இருக்கும் சொன்னாங்க கூட்டினீங்கன்னா அவங்களுக்கு தான் இப்ப இந்த நேரத்துல திருப்பி சொன்னாங்க யார சூழல்ல துலுத்துல்லையில் நாலுல மூணு நான் செலவாத்துக்கே ஒதுக்குறேன் யார சூழல்ல ஒன்றை மட்டும் மத்த தேவைக்கு பயன்படுத்துறேன் திருப்பியும் சொன்னாங்க நீங்க விருப்பம் என்றா செய்யுங்க கூட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லது இப்ப இந்த நேரத்துல அந்த சஹாபி சொன்னாங்க யார அஜ் முழு இரவையும் நான் சலவாத்துக்கென்றே ஒதுக்க போறது யார சூழல் இந்த நேரத்துல நபிசல்லாஹு அலைவசல்லம் சொன்னாங்க இதா துப்பா தம்பக்க நீங்க அப்படி மட்டும் உங்களோட இரவுல முழுமையாக செலவாத்த மட்டும் ஓதினீங்க என்று சொல்லி சொன்னா உங்களோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா கவலையும் முடிஞ்சு போகும் உங்களோட பாவங்கள் எல்லாம் அழிஞ்சு போகும் என்று சொன்னாங்க சுபகான் கண்ணியமிக்க நல்லடியார்களே அருமையானவர்களே வாழ்க்கையில் எத்தனை பேர் புலம்புறீங்க கவலைகள் எவ்வளவு கஷ்டம் வாய் தொடர்ந்து சொல்ல முடியாத கூட பிறந்த சகோதரன் ஆனா எங்கட பாரத்தைகளுக்கு சொல்லையில அவன் கிட்ட அவன் என்ன நினைப்பானோ தெரியா எவ்வளவு பாரம் உள்ளத்துல இருக்குது எவ்வளவு கவலை ஈக்குது வெளிப்பாடு செயலால் எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு கஷ்டம் ஈக்குது மனிதனா பிறந்து எவ்வளவு கஷ்ட நஷ்டத்துக்கு முகம் கொடுக்கிறோம் எவ்வளவு விஷயங்களை கொண்டு நாங்க வாழ்க்கையில கவலைகளுக்கு தீர்வை தேடுறோமா இல்லையா சதாக்காவை கொண்டு தேடுறோம் புராண கொண்டு தேடுறோம் தொழுகையை கொண்டு தேடுறோம் எவ்வளவு விஷயத்தை கொண்டு தேடுறோம் இதெல்லாம் தேட வானம் என்ற கருத்தல்ல எப்படி இதை நாம் தேடுறோமோ அதே போல ஒரு பெரிய ஒரு மருந்து தான் சலவாத்த கொண்டும் நபி சல்லாஹூ செல்லமோ தேடுகின்றார் ஆனா இந்த உண்மை அப்படி பார்க்கிறோம் இல்லையே சலவாத்த ஒரு கூட்டம் மாத்திரம் ஓதுறாங்களே அந்த கூட்டத்தை ஒரு பார்வையில பாக்குறாங்களே ஒரு ஜாதி பார்வையில பாக்குறோமே இவங்க என்ன அந்த கேட்டகரி இவங்க என்ன இந்த கேட்டகரி இவர் என்னமோ சொர்க்கவாதிய போல அவங்க எல்லாத்தையும் மட்டம் கட்டி கொண்டு இருக்கிறார் கண்ணியமி கல்லாகவி நல்லடியார்களே யாரும் இந்த நிலைமையிலும் செலவா தோத முடியும் கண்ணியமி கல்லாகவி நல்லடியார்களே ஆனா இந்த காலத்துல ஒரு கூட்டம் முடி நரைச்சவர்கள் அப்படி இல்ல வயதுல முதிர்ந்தவங்க முடியாம போனவங்க ஒரு குறிப்பிட்ட கூட்டம் செலவாத்து ஓதுறாங்க பெரியோரு கூட்டம் ஓதாம இத கொண்டு அல்லா கிட்ட கேட்காம இருக்கிறாங்க அல்லாஹவி நல்லடி நல்லடியார்களே அதுதான் இமாம்கள் விளங்கப்படுத்துறாங்க குள்ளு அமலின் பைனர் ரத்தி கொபூல் என்று சொல்றாங்க ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு ரத்தீகுது ஒரு கபூலியத்தீகுது அப்படி என்ன ஒரு ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு ஏற்பு என்றொண்டீகுது மறுப்பு என்றொண்டீகுது அல்லாவால சில அமல்கள் ஏற்கப்படும் சில அமல்கள் மறுக்கப்படும் இதுல சந்தேகம் கிடையாது நாங்க எல்லாம் அஞ்சு நேரம் தொழுகிறோம் இந்த அஞ்சு நேரம் தொழுக வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளப்படுவதில் எத்தனை பேருக்கு தெரியும் எங்கட தொழுகைய விடுங்க எங்கட நாலு ரக்காத்த விடுங்க நாங்க செய்யக்கூடிய ஒரு ரக்காத்துல ஒரு சுஜூத் ஒரு ருக்கு அல்லாவிடத்துல கபூலியத்தா இல்லையான்னு எத்தனை பேருக்கு அப்பா தெரியும் யாருக்கும் தெரியாது அதுதான் உலமாக்கல் விலக மறுத்துறாங்க புல்லு அமலின் ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு ஏற்பு மறுப்பீக்குது சில அமல்கள் ஏற்கப்படுறல்ல சில அமல்கள் மறுக்கப்படுவது கண்ணியமிக்கு அல்லாஹுவி நல்லடியார்களே அருமையானவர்களே ஆனா சலவாத்துடைய விஷயத்துல உலமாக்கல் விளங்கப்படுத்துறாங்க கொல்லுகும் மகபூல் எல்லா தலவாத்தையும் அல்லா கபூல் செய்யறான் எல்லா செலவாத்தும் ஏற்கப்படுவது ஒரு மனிதன் பெருமைக்கு செலவாத்து சொல்றானா செலவாத்து ஏற்கப்படும் அவன் சொன்ன செலவா கபூல் அவ்வளவுதான் அவன் உள்ளத்துல பெருமை ஆனாலும் சொன்ன செலவா கபூல் செய்யப்படும் கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடியார்களே அருமையானவர்களே இன்னும் ஒரு ஹதீஸ்ல விளங்கப்படுத்துறாங்க ஒரு பாவி ஒரு மது குடிச்ச ஒரு மனுஷன் எடுத்துப்பார் மது குடிச்ச மனிதண்ட சில அமல்கள் எல்லாம் கபூல் செய்ய மாட்டானே நாற்பது நாளுடைய தொழுகை சேராது சாஸ்திரம் பாக்குற மனிதர்கள் ஈகிறாங்களே என் எதிர்காலத்தை கொஞ்சம் கணிச்சு செல்லுங்க எனக்கு இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க இப்படி பாக்குற இவங்க நாற்பது நாள் தொழுக கபூல் செய்யாது ஒரு அமல் செஞ்ச ஒரு பாவிக்கு எப்படி சில அமல்கள் ஏற்கப்படாம மறுக்கப்படுவதோ ஒரு பாவியாக இருந்தாலும் சலவா தோதினா அந்த சலவா கபூல் செய்யப்படும் சுபகாரம் அப்ப நாங்க யோசிக்கணும் வாழ்க்கையில இந்த சலவாத் என்றது எவ்வளவு முக்கியமான ஒரு அமல் இந்த அமல் பெருசாக பார்க்கப்படுவதில்லை சமூகத்தில் கண்ணியமிக்கு அல்லாஹவி நல்லடியார்களே அருமையானவர்களே நசாயில வரக்கூடிய அது சஹிஹான ரிவாயத் சஹிஹான ரிவாயத் நபிசல்லாஹு வலைவசல்லம் அவன் சொல்லி காட்டுறாங்க இன்னல்லாஹ மலாஹிக்கத்துல் சையாஹின் நிச்சயமாக அல்லாஹு தாலா சையாஹின் அல்லது சையாஹூன் என்று சொல்லக்கூடிய ஒரு மலக்குமார்களுடைய கூட்டத்தை துணியால வச்சுக்கிறான் இந்த மலக்குமார்கள் நான் பெருசா கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் சையாஹூன் அல்லது சையாஹின் இந்த மலக்குமார்களுடைய ஒரு கூட்டத்தை அல்லாஹுக்கால உலகத்துல வாழ வச்சுக்கிறான் இந்த மலக்குமார்களுடைய வேலை என்ன தெரியுமா சலாம் எந்த மனிதனுடைய நாவல இருந்து சலவாத்து வெளிப்படுவதோ சலவா உடனடியாக அதை கொண்டு போய் அல்லா கிட்ட சேர்க்கிறது தான் இந்த மலக்குமார்களுடைய வேலை சுபகாலம் தலவாத்துகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன நியமிக்கப்பட்ட மலக்குமார்கள் கண்ணியமிக்க அல்லாஹுவி நல்லடியார்களே அருமையானவர்களே எப்படி அல்லாஹாக்கு சுபகான சலவாத்துடைய விஷயத்தை கபுல் செய்யறானோ ஒரு பாவி சொன்னாலும் கபுல் செய்யறானோ சலவாத்தோட எந்த அமல்கள் எல்லாம் தொடர்பு எல்லா அமல்களும் அல்லாவிடத்துல கபூல் உதாரணமாக கொஞ்சம் எடுத்து பாருங்க நபி சொல்லாஹு அலைவ சொல்லம் வாழ்க்கையில காட்டி தந்த ஒரு மிக முக்கியமான விடயம் துஹா என்று சொல்லக்கூடியது திருமதியில வரக்கூடிய ரிவாயம் துஹா என்று சொல்லக்கூடியது எவ்வளவு முக்கியமான ஒரு ஐபாதம் சலவாத் எப்படி நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களோட நேரடியாக தொடர்பு வைத்த நன்மை கிடைக்கிறதோ அதே போல துஹா என்றது அல்லாவோட நேரடியாக பேசின நன்மை கிடைக்கிற ஒரு ஐபாத துவா அதுதான் சொல்லுவாங்க துஹா முக்குள் ஐவாதா துஹா என்றது இபாதத்துகளுடைய மூல இந்த துஹாவை பத்தி நபிசல்லாஹு அலைவசல்லம் அவங்க ஹதீஸ்ல விளங்கப்படுத்தினாங்க அன்ன துஆ மௌகூஃபுன் பைன சமாஇ வல் அருள் சில மனிதர்கள் வாழ்க்கையில துவா செய்யறாங்க இந்த துவா வானத்துக்கும் பூமிக்கும் இடையில தொங்க விடப்பட்டுள்ளது அந்த துவா அப்படி வானத்துக்கு போறல்ல அவங்க கேட்பாங்க ஆனா பூமிக்கும் வானத்துக்கும் இடையில தொங்கி கொண்டிருக்கும் அல்லா கிட்ட அந்த துவாக்கள் போறல்ல நான் சில நேரங்கள்ல யோசிக்கலும் நாம துவா கேட்டோம் ஆனா இன்னும் கபூலியத்தாக இல்லை இத்தனை வருஷம் ஆகிட்டு இவ்வளவு நாள் கேட்கிறோம் ஒன்றுமே கபூல் இல்லையா அதுக்கு சில சில காரணங்கள் உண்டு அல்லாஹால சோதிக்கிறதுக்கு துவாவை கபூல் செய்யாம இருப்பான் என்ன துஹா என்றது யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள கூடாது துஹா என்றது கேட்ட உடனே கபூலாகிறல்ல நாங்க யாரும் பல்கம் இப்படி பாகூரா இல்லை கேட்ட உடனே முஸ்தஜாபு துவா இறங்குறதுக்கு அப்படி கபூல் ஆகாது சில துவாக்கள் தாமதமாக கபூலாகும் இப்ராஹிம் அலை சலாத்துடைய துவா காபத்துல்லா கெட்டினதுக்கு பின்னால துவா செஞ்சாங்க ரப்பனா ஒபாத்தீஹிம் ரசூலா யாரா எனக்கு பின்னால ஏண்ட உண்மத்துல ஒரு சிறந்த ஒரு நபியை இந்த உம்மத்துக்கு தாயா அல்ல இந்த துவாவை கேட்டாங்களே இந்த துவா எப்ப கபூலா வச்சு தெரியுமா மூவாயிரம் வருஷத்துக்கு போறோம் எல்லாம் கபூல் செஞ்சேன் அவர் துவா கேட்டான் ஒன்று பொறுமைக்கும் உடனடியா கபூலாகாது ரெண்டாவது துவா கபூலாகிறதுக்கு ஒரு காரணம் ஒண்ணு நபி சொல்லா வலைவ செல்லமோ சொன்னாங்க ஹத்தா யுசல்லி அலைய எண்ணின் மீது செலவாத்து சொல்ற வரைக்கும் அந்த துவா கபூலியத்து எண்ணின் மீது செலவாத் அதுதான் ஒவ்வொரு துவாலும் நீங்க மாறுங்க ஒவ்வொரு துவாவுடைய ஆரம்பம் செலவாத்தோட ஆரம்பிக்கும் அலமதுல்லா ரபில் ஆலமீன் அல்லாஹும் சலவாத்தோடு ஆரம்பிக்கும் இடையில நபி சல்லாஹ் வலிவசல்லம் அவர்களை புகழோனும் முடிக்கக்கூடிய நேரம் சலவாத்தோட முடிக்கப்படணும் துவா அப்படி இல்ல அந்த துவா ஏற்கப்படாது பூமிக்கும் மானத்துக்கும் இடையில் அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எங்களுடைய எத்தனை பேருடைய துவா இது தெரியாம சும்மா எடுத்த உடனே எனக்கு இது ஒண்ணும் அது ஒண்ணும் அப்படி ஒண்ணும் இப்படி ஒண்ணும் வாழ்க்கையில் அல்லாஹ புகழ்ச்சி இல்ல நபிசல்லா செல்லம் அவர்கள் மீது செலவாக்கி இல்ல எங்கட பலகீனங்களை வெளிப்படுத்திடல ஆனா துவா கேட்ட உடனே கபுலாகணும் என்றா நிச்சயமா அந்த துவாவை அல்லா ஏற்க மாட்டான் அதுல ஒரு காரணம் தான் நபிசல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் மீது தெளிவாக செலவாத்து சொல்லப்படும் அதுதான் நபிசல்லாஹ் வலைவசல்லம் சொன்னாங்க உங்களோட துஹால ஆரம்பத்தில் நீங்க செலவாத்து சொல்லுங்க பி ஔசத்தி துஹாயிக்கும் நடுவுலையும் என்னைய பார்த்து செலவாத்து சொல்லுங்க பி ஆசிரி துஹாயிக்கும் உங்களோட துஹால கடைசியிலும் நீங்க செலவாத்து சொல்லுங்க கண்ணியமிக்க நல்லது யார்களே அல்லாவிடத்துல அவசரமாக பெய்து சேரக்கூடிய துகால ஒரு துகா தான் நபிசல்லாம் வலைவசல்லம் அவர்கள் மீது சலவாத்தோட கேட்கப்படக்கூடிய துவா கண்ணியமிக்க அல்லாஹின இதை வச்சுதான் உலமாக்கல் விளங்கப்படுத்துறாம எப்படி இபாதத்துகளுடைய மூல துகாவோ அதே போல இபாதத்துக்களுடைய உப்பு தான் சலவாத்து என்றது உலமாக்கள் அப்படி ஒரு வாரத்தை சொல்லுவாங்க இபாதத்துக்களுடைய உப்பு என்று சொல்லுவாங்க ஒரு கறியை நாங்க எடுத்தோம்டா அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறோம் அதுக்கு என்னென்ன சுவை தருமோ எல்லாம் சேர்த்துக்கிறோம் நல்ல முறையில் அந்த கறியை நாங்க தயாரிச்சுக்கிறோம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் ஆனா அந்த கறிக்கு நாங்க உப்பு மட்டும் போட மாட்டோம் மத்த எல்லாம் போட்டிக்கிறோம் என்றாலும் அந்த கறியில புரோசனம் ஈகிதான் புரோசனம் இல்லாம வைத்திருவேன் ஏண்டா உப்பு மெயின் மெயின் இன்கிரீடியன்ட் தேவையான சாமனம் வைத்தானே அத ஒரு மனிதன் போட இல்லையா செல்வாங்களே பழைய காலத்து மனிதர் பல மொழிகள் செல்வாங்க உப்பில்லாத பண்டம் குப்பையில போயிட்டு சேரும் தெரியும் அதே போலதான் இபாதத்துக்களுடைய உப்பெண்டா அது நபிசல்லா செல்லவர்கள் மீது சொல்லக்கூடிய செலவா கண்ணியமிக்க அல்லாஹுவி நல்லடியார்களே அருமையானவர்களே தொழுகையை கொஞ்சம் எடுத்து பாரு இந்த தொழுகையுடைய விஷயத்துல கூட நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் உலமாக்கள் விலகப்படுத்துறாங்க நபிசல்லாஹு செல்லம் அவருடைய ஹதீச மண் சொல்லா சொலாத்தன் ஒரு மனிதன் வாழ்க்கையில தொழுகிறாரு அவர் லம் யுசல்லி அலைய பீஹா அந்த தொழுகையில ஏந்த மேல சலவா சொல்லல நாங்க எல்லாம் சொல்றது பாத்திஹா சரி கடமை அத்தஹியாத் கடமை இந்த அத்தகையாத்துல என்ன கடமை எங்களுக்கு தெரியாது அத்தஹியாத் கடமை தான் இந்த துள்ளு ஒரு விஷயம் கடமை தான் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீது செலவாத் கடமை ஒரு மனிதன் அத்தகையாத் ஆரம்பத்தை ஓதுறாரு தலவாத் சொல்லாம முடிச்சா உலமாக்கள் மூணு விஷயத்த விலகப்படுத்துறாங்க அந்த தொழுகையில் அந்த மனுஷன் ஒன்னாவது சொல்றாங்க நேரடியாக அந்த மனுஷன் தொழுக கபூல் இல்லை எங்களுக்கு கடமை எங்களுடைய தூதரின் மீது செலவாக் சொல்றது அத்தகையாக்குல செலவாக் வரணும் செலவாக் வரலையா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது கண்ணியமிக்கு அல்லாஹவி நல்லடியார்களே இரண்டாவது உலமாக்கள் சொல்றாங்க அந்த தொழுக பூரணப்படுத்தப்பட்ட ஒரு தொழுகையாக கபூல் செய்யப்படாது மூணாவது உலமாக்கல் விளங்கப்படுத்துறாங்க அவர் தொழுந்துட்டார் என்ற கடமை அவருடைய உள்ளத்துல முடிஞ்சிடும் ஆனா அவருடைய தொழுகையில எந்த பொரோசனமும் என்று சொல்றான் அப்ப இந்த மூணுடைய சுருக்கம் என்ன அந்த தொழுகை தொழுகிறதுக்கு தொழாமையை கேளு செலவாத்து இல்லாம ஒரு தொழுகை அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படல சுண்ணத்தோ பருந்தோ ஏற்றுக்கொள்ளப்படணுமா அத்தையாப்ல நபிசல்லா வலைவசல்லம் அவர்கள் மீது கட்டாயம் செலவா சொல்லப்படணும் இதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய தொழுக கண்ணியமிக்கு அல்லாஹவி நல்லடியார்களே அருமையானவர்களே எனவே தலவாத்தன்றது லேசான அமல் இல்லை எல்லாம் சும்மா லேசா எடுக்கவாங்க இந்த காலத்துல எவ்வளவு பெரிய கஞ்சர்கள் எங்களுக்கு பார்க்கலும் நபிசல்லாஹ் வலைவசல்லம் அவர்களுடைய பேர் கேட்டு யாரு செலவா சொல்லலையோ அவங்க ஆகப்பெரிய கஞ்சன் என்று சொன்னாளா இல்லையா இது சும்மா வெறும் வாய் வார்த்தை அல்ல இது பெரிய ஒரு மந்திர வார்த்தை நபிசல்லாஹ் வலைவசல்லம் சொன்னா என்னின் மீது அதிகமா செலவாத்து சொல்லுங்க உங்களோட கபரு பிரகாசமாகணுமா செலவாத்த கொண்டு கபரு பிரகாசமாகும் முஸ்தகிமுடைய பாலம் பிரகாசமாகணுமா செலவாத்த கொண்டு பிரகாசமாகும் இதெல்லாம் நான் சும்மா சொல்ற வார்த்தை அல்ல ஹதீசுடைய ரிவாயத் கண்ணியமிக்கு அல்லாஹ் நல்லடியார்களே சொன்னாங்க சொர்க்கத்தில் உங்களுக்கு பிரகாசமாகணுமா சலவாத்த போல பிரகாசம் எடுக்கையிலும் தொடர்ச்சியா சொன்னாங்க ஜப்பார் அல்லாவுடைய கோபத்தை தணிக்கணுமா சலவாத்த கொண்டும் தணிக்கையிலும் எங்களுக்கு இவ்வளவு காலம் என்ன தெரியும் சதக்கா அல்லாவுடைய கோபத்தை தணிக்கும் என்று படிச்சுக்கிறோமே சலவாத்தும் அல்லாவுடைய கோபத்தை தணிக்கும் ஹதீசுடைய ரிவாறு எல்லா முடிச்சுக்கல்ல இருந்தும் சலவாத் கலட்டும் பெரிய நிம்மதி அல்லாஹால் உள்ளத்துல தருவான் நபிசல்லாஹு அலைவசல்லம் சொன்னாங்க மன்கான் அக்தரகும் சலா யார் என்னின் மீது சலவாத் அதிக அதிகம் சொல்லுவாங்களோ கான அபரபகும் மின்னி பியோமில் தெயாமா தெயாமத்துடைய நாள்ல என்னையோட ரொம்ப நெருக்கமா அவங்க நிற்பாங்க யார நாங்க வாழ்க்கையில நேசிக்கிறோமோ அவங்களோட தான் கியாமத்தில் எழும்புவோம் ஹதீஸ் அப்படிதானே அது மறுமன் அஹப்ப துனியால யாருட மேல நேசம் கூட ஈக்குதோ அவரோட தான் கியாமத்துல வாழுவோம் இந்த காலத்துல எக்டர்மாரோட நேசம் என்றா எக்டரோட தான் கியாமத்தில் எழும்புவோம் நல்லா பாதுகாப்போம் முஸ்லிகளோட நாம மஹப்பத் வச்சா இறக்கம் வச்சா கியாமத்துல எலும்புறது அவனோட தான் இறக்கம் வைக்கணும் யாரோட எங்களுடைய தூதரோட இறக்கம் வைக்கணும் யாரோட இறக்கம் வைக்கிறீங்களோ கியாமத்துல அவங்களோட தான் வாழ்வீங்க அப்ப நபி சொல்லாஹு அலைவ அவளுடைய மஹப்பத்தோனும் என்றா வாழ்க்கையில செலவாத்து அதிகமா சொல்லும் இது ரபி உலவோல்ல மாத்திரமல்ல கண்ணியமிக்கவர்களே சில உள் சில நேரங்கள்ல இந்த பயான் பேசக்கூடிய சந்தர்ப்பத்துல உள்ளத்துல பல கேள்விகள் வரும் செலவாத்துக்கு இவ்வளவு சிறப்பிக்குதா இல்லையா ஈக்குமா கட்டாயம் ஓதோடுமா இப்படி எல்லாம் சொல்லிக்குதா இப்படி என்றெல்லாம் சில மனிதர்களுடைய உள்ளங்கள் பேசலாம் எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் அல்லா குரான் சொல்லிட்டார் அதுதான் ஒரே ஒரு ஆயத்து நிச்சயமாக அல்லாஹும் அவனுடைய மலாய்க்காமார்களும் நபி சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீது செலவா சொல்றாங்க யா ஐயுகல்லதீன் ஆமனோ ஏ ஈமான் கொண்டவர்களே ஏ சல்லு அலைஹி வசல்லிமு தஸ்லீமா நீங்களும் அந்த நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் மீது செலவா சொல்லுங்க அதனால கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லது யார்களே அருமையானவர்களே தலவாத்துடைய சிறப்பு லேசானதல்ல எவ்வளவு பேசினாலும் அது குறைதான் நான் இவ்வளவு நேரம் பேசினேன் எவ்வளவு நேரம் பேசினாலும் நாள் கணக்கு பேசினாலும் செலவா அது குறையான பேச்சுதான் அது ஒரு நாளும் நிறைவுக்கு வராது எந்த வாய்கள் எந்த உதடுகள் நபிசல்லாம் வலைய செல்லம் அவர்களுடைய பெயர் கேட்டு அவங்களுக்காக வேண்டி செலவாக்கு சொல்லலையோ அந்த உதடு மட்டுமல்ல உடம்பும் சேர்ந்து நரகவாதி என்று ஜிபரிகள் அலைசலாம் பதுவா செஞ்சாங்களா இல்லையா நான் நபிசல்லா வலைவசலமும் ஆமீன் சொன்னாங்களா இல்லையா எனவே கண்ணியமிக்கு அல்லாஹவி நல்லடியார்களே அருமையானவர்களே செலவா தோதரத்துக்கு பல நேரங்கள் இருக்குது அதுல மிக முக்கியமான ஒரு நேரம் தான் ஜும்மாவுடைய நாள் ஜும்மாவுடைய தினம் நேற்றைய நாள் மகரிபில் இருந்து இன்றைய நாள் மகரிப் வரைக்கும் ஜும்மாவுடைய இரவு அல்லது ஜும்மாவுடைய நாள் இது அக்கான யோமுல் ஜும்மா வல்லையில தொல் ஜும்மா ஒன்று ஜும்மாவுடைய இரவு அல்லது ஜும்மாவுடைய நாள்ல யார் அதிக அதிகம் செலவா தோது யார் அதிக அதிகம் செலவா தோதுவாங்களோ அந்த செலவாத்த அல்லாஹால உடனடியாக கபூல் செய்வார் அந்த செலவா உடனடியாக எத்தி வைக்கப்படுது எனவே வாழ்க்கையில என்ன பலாய் முசீபத்தா இருந்தாலும் கிட்ட சொல்லுங்க ரெண்டாவது ஒரு துவாவுக்காக வேண்டி சொல்லுங்க பிரச்சனை இல்லை சொல்லலாம் ஆனா சொல்றதுக்கு முன்னால முதலாவது ரப்பு கிட்ட சொல்லுங்க செலவா தோது அதிகாரி உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு கவலை யாருக்கும் சொல்லல பெரிய ஒரு அவமானம் பெரிய ஒரு பிரச்சனை மானக்கேடான ஒரு விஷயம் என்னுடைய மானம் வாங்கப்படுவது எனக்கு பெரிய ஒரு பிரச்சனை சோதனை பெரிய ஒரு பித்தனாக்கு மோகம் கொடுக்கிற வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் முதலாவதாக வாழ்க்கையில அல்லாவிடத்துல பொறுப்பு கொடுங்க ரெண்டாவது செலவாக்க கொண்டு உதவி செய்யுங்க வாழ்க்கை உதவி தேடுங்க ஏனென்ற அல்லாஹுக்கு சுபகான உள்ளத்துல நிம்மதிய செலவாக்கின் மூலமாகவும் அல்லாஹ் வைத்திருக்கிறார் எப்படி மற்ற மற்ற அமல்கள் அல்லாஹுத்தால நிம்மதியை வச்சுக்கிறானோ அதே போல செலவாத்திலையும் ஆலா உள்ளத்துக்குரிய அமைதியை வச்சிருக்கிறான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எனவே இளவருடைய மாதம் அதிக அதிகம் நபிசல்லாஹ் வலிவசல்லம் அவர்களை நினைவு கூறுங்கள் அவங்கள பத்தி பேசுங்க வீடுகள்ல பேசுங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடு இந்த மாதம் எவ்வளவு கண்ணியமான மாதம் எவ்வளவு மசிதுகள் எடுத்து பாக்கியது எவ்வளவு சமா இது திருமதி என்று வாசிக்கிறாங்க அவங்களுடைய வர்ணனைகள் நபிசல்லாம் செல்லம் அவங்களுடைய வாழ்க்கை முறை அவங்களுடைய விஷயங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லிக் கொடுக்கப்படுவது ஊட்டுக்கு போயிட்டு சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளுக்கு எங்களுடைய தூதர் என்றா யார் முதலாவது எங்களுக்கு விளப்பமும் நீக்கும் நபிசல்லா வலைவசல்லமோ யார் ஊர் மத்த எல்லாத்தையும் எங்களுக்கு தெரியும் இன்னும் எங்களுடைய ஹபீப பத்தி எங்களுக்கு தெரியும் முதலாவது நாங்க படிப்போம் இவர் யார் இவருடைய புல் செப்டரை படிச்சு கொடுங்க இவனோட குடும்ப வாழ்க்கை எப்படி முஸ்லிம்களோட எப்படி நடந்தாங்க நன் முஸ்லிமோட எப்படி வாழ்ந்தான் எந்த முறையில் அவங்களுடைய வீட்டு வேலைகளை செஞ்சார் எப்படி டொய்லெட் விஷயங்கள் எல்லாத்துக்கும் வழிகாட்டிக்கிறாங்களா இல்லையா ஒவ்வொரு விஷயத்திலையும் குரான் செல்லுது சலான்னு மட்டும்தான் சொல்லுது குரான் என்ன சொல்லுது நீங்க சொல்லுங்க நிலைநாட்டுங்கன்னு சொல்லி குரான் செல்லுது எப்படி சொல்லணும் என்று யாரு சொல்லி தந்தை கண்ணியமிக்கவர் அல்லாஹு தாலா சொல்லி கொடுத்து ரசூல் சல்லா வலைய செல்லமோதல் காட்டி தந்தார் இப்படிதான் சொல்லுவோம் குரான்ல எங்கேயாவது காட்டேலுமா புகருக்கு இப்படி நாலு ரக்கா தொழுவுங்க அசருக்கு இப்படி தொழுவுங்க மகளிபுக்கு மூணு ரக்கா தொழுவுங்க இந்த மாதிரி எங்க சரி காட்டேலுமா காட்ட ஏழுமென்னா நபிசல்லா வலைய செல்லம் அவர்களுடைய வார்த்தைகள்ல தான் காட்டேன் என்ற குரான்ல நேரடியாக சொல்லுங்க என்று அல்லா சொல்லிட்டான் ஜக்கா கொடுக்க சொல்லி சொல்லிட்டான் எப்படி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் குரானின் மூலமாக மட்டும் இல்ல நபிசல்லாஹ் வலைவசல்லம் அவர்களுடைய வார்த்தையின் மூலமாகவும் அல்லாஹு தால இந்த உம்மத்துக்கு படிச்சு கொடுத்திருக்கிறான் எனவே உள்ளத்துடைய அமைதியை செலவாக்க கொண்டும்